திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நாடு பொது ஸ்தலம் பொது திருக்ஷேத்திர கோவை திருச்சிற்றம்பலம் ஆரூர் தில்லையம்பலம் வல்லம் நல்லம் வடகச்சியும் அச் சிறுபாக்கம் நல்ல கூரூர் குடவாயில் குடந்தை வெண்ணீர் கடல் சூழ்கழி பாலை தென்கோடி பிடார் நீரோர் வயல் நின்றியோர் குன்றியோரும் குறுகாவையோர் நாரையோர் நீடு கன பேரூர் நன்னீழ் வயலை தானமோ பிதற்றாய் பிறை சூடி தன் பேரிடமே கோயும் மத்தி முத்தாரகலா முது முதுகுன்றங்கொடுங்குன்றபம் கண்ணார் குன் குன்றங்கையிலை குணோ பயில் கற்குடி காலத்திவாழ்போக்கியம் பண்ணார் மொழி மங்கையோர் பங்குடையான் பரங்குன்றம் பருபதம் பேணி நின்றே எண்ணாயிரவும் பகலும் கடல் நீந்தலாங்காரணமே அட்டானமென்றோதிய நாளிரண்டும் அழகன் நுரை காவனை துந்துரைகள் எட்டான் திருமூர்த்தியின் காடொன்பதும் குளமூன்றும் களமஞ்சும் பாடி நான்கும் மண் குழலாள் மலை மங்கை பங்கன் மதிக்கும் இடமாகிய பாழி மூன்றும் சிட்டானவன் பாசூரன் என்றே விரும்பாய் அரும்பாவங்களாயின தேந்தரவே அறப்பள்ளி அகத்தியன் பள்ளி வெள்ளை பொடி பூசியாரணிவானமர்காட்டு பள்ளி சிரப்பள்ளி பள்ளி செம்பொன் பள்ளி திருநனி பள்ளி சீர் மகேந்திரத்து பிறப்பில்லவன் பள்ளி வெள்ளச்சடையான் விரும்பும் மிடை பள்ளி வஞ்சக்கரம்மாள் ஊரை பாலடி போற்ற கொடுத்த பள்ளி உணராய் மட நெஞ்சமேயுன்னி நின்றே ஆரை வடமாகரல்லம்பரையார் அணியார் பெருவேளூர் விளமர்த்தெங்கோர் சேரை துளை புகலூரகலாதிவை காதலித்தானவன் சேர்பதியே மனவஞ்சர் மற்றோட முன்மாதரரும் மதி கூர்த்திரு கடலில் ஆலவாயும் இளவஞ்சொலிலாயிடை மாமருதும் இரும்பை பதிமா காலம் வெற்றியோரும் கனமஞ்சினமால் விடையான் விரும்பும் கருகாவூர் நல்லூர் பெரும் புலியோர் தனமென் சொலிற்றஞ்சமென்றே நினைமின் தவமாமலமாயினதானருமே மாட்டோர் மடப்பாச்சிலா சிரமம் முண்டீச்சரம் வாதபுர்வாரணாசி காட்டூர் கடம்பூர் படம் படம்பக்கங்கொட்டும் கடலோற்றியூர் மற்றுரையூரவையும் கோட்டோர் திருவாமாத்தூர் கோழம்பமும் கொடுங்கோபலர் திருகுணவாயில் குலாவும் திங்கட்சடையான் குளிரும் பரிதி நியமம் போற்றூரடியார் வழிபாடொழியா தென்புறம் பயம் பூவணம் பூழியொரும் காற்றூர் வரையன் திருத்தான் முடித்தோள் நெறித்தானுரை கோவிலன் என்று நீ கருதே நேர்குன்றம்போத்தோர் நீரை நீர்மருகல் நெடுவாயில் குறும் பல நீடு திரு குன்றம் வலம்புறம் நாகேஸ்வரம் நளிர் சோலையுஞ்சேனை காளம் வாய்மூர் கற்குன்றம் ஒன்றேந்தி மழை தடுத்த கடல் வண்ணனும் மாமலரோனும் கணா சொற்கொன்றும் தொலைவீலாதானுரையும் கூட மூக்கென்று சொல்லி குலாவுமினே கோத்தங்குடி வேதி குடி புனல் சூழ் குருந்தங்குடி தேவன் குடி மருபும் அத் தங்குடி தண்டிருவன் தண்டிருவண்குடியோ அலம்பூஜலந்தன் சடைவை தொகந்த நீ தன்னிமலன் உமையோடும் கூட நெடுங்காலம்புரை விடமென்று சொல்லாம் புத்தர் புறங்கூறிய புன்சமணர் நெடும் பொய்களை வீட்டு நினைந்துய்மினே அம்பானையருந்தபமாகி நின்ற அமரர் பெருமான் பதியான உன்னி மாமலர் சோலை குலாவு கொச்சை கிரைவன் சிவஞான சம்பந்தன் சொன்ன இம்மாலை இறைந்தொங்கிரு நிலத்தில் இரவும் பகலும் நினைந்தே தீ நின்ற விம்மா வெறுவா விரும்பும் மடியார் விதியார் பிரியார் சிவன் சேவடிக்கே திருச்சிற்றம்பலம்